நீங்க அப்படி செய்ய மாட்டீங்க அப்படி ஒண்ணு ஒரு சின்ன பிள்ளை காட்டணும் இதெல்லாம் ஒனி ஒளியில காட்டலாம் காட்ட மாட்டான் ஏன் நாடுவோம் ஏது அவன் ஊர் அங்க படிக்கணும் முதல்ல நம்ம பெருமாள் இருக்கிறான்னு பாட்டி அவர் எந்த எது எது ஊரு எந்த ஒரு சொந்த ஊரு போட்டவனே பெரிய கேள்வியா இருக்கு எந்த ஊரு மாதிரி எனக்கு தெரிய போகுது நானும் இந்த ஊர்ல தான் இருக்கேன் போங்க பாட்டி தெரியும் அப்புறம் ஏது அவன் பேர் அவருக்கு என்ன பேர் பாட்டி ஆண்டவனுக்கு அது என்ன அதுக்கு அது நீங்க இந்த பிள்ளைகளையும் காட்டணும் இந்த ஒவ்வொரு கேள்வியும் கேட்டவொன்னு அந்த பாட்டி மூஞ்சியும் காட்டணும் அப்பதான் அந்த அபிநயம் தெரியும் ஏன் இது ஆசை இருக்குது ஏது அவன் பேர் அப்புறம் பாட்டி யார் உற்றார் எங்க பாட்டி இப்ப நாங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா மாமா பெரியம்மா அடுத்த தெருவில் இருக்காங்க இருக்காங்க உங்களுக்கு அப்படி இருப்பாங்க அது மாதிரி அவங்க யார் பாட்டி உறவு அப்படின்னு அது விளையாட்டா இருக்குது இது ஒவ்வொரு கேள்வி வந்தவொடனே இது வரைக்கும் இந்த மாதிரி கேள்வியே கேட்டதை பார்க்கல இது மேலும் கேள்விக்கு விட தெரியல யார் உற்றார் யார் அயலார் யார் பாட்டி நம்ம பெருமானுக்கு வேண்டாதவங்க யான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடம்பெய்த அது உச்ச நீதிமன்றம் அவனுக்கு அம்மா வேண்டிய வேண்டாதவன் வேண்டுதல் வேண்டாமையிலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும் சிங்க மாதிரி பண்ணான் என்ன பண்றது அதனால யார் சரி இது நானும் கேட்டாச்சு பேர் என்ன ஊர் என்ன யார் வேண்டியவங்க யார் வேண்டாது இனி ஏது அவனை பாடும் பரிசு அவங்களை எப்படி பாடுறது எப்படி பாடுறது அப்படி ஒரு பாட்டு கூட பழைய ஆள் பாட்டுக்கு என்னது அது கூட யாரு கேபிஎஸ் அப்பரும் சுந்தரரும் அருள்வாத ஊரரும் எப்படி பாடினரோ ஒரு பாட்டு அதெல்லாம் நீங்க வானொலியில கேட்டே எங்களுக்கு காதல வந்தது எனவே இப்பொழுது யார் உற்றார் யார் அயலார் ஏது அவனை பாடும் பரிசு எப்படி அவனை பாடுவது இதுதான் பாட்டி வந்தோம்னார் என்னாடி அம்மா நீங்க இது வரைக்கும் நான் அந்த கேள்வி யாரும் கேட்டதும் இல்லை எனக்கு தெரியவும் தெரியாது நீங்க இந்த போடு போடுறீங்கள காலையில வந்து நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் அப்படின்னாரு ஆமா பாட்டி அப்படிங்க அதுல பாரு இது வினா இந்த வினாவிற்குரிய விடை இந்த பாட்டியே இருக்கு அழகா அதெல்லாம் திருவருள் வாய்ப்பினால பாண்டது எப்படி நீ நேர்களை அந்த முன்னே அழைப்போம் இப்ப இந்த முதல்ல தான் படிக்கணும் இந்த பொண்கள் கேட்ட கேள்வியை தான் படிக்கணும் இந்த கேள்விக்கு விடை என்ன முன்னப்போ முன்னை பழம் பொருட்கும் அதுவா இல்ல இல்ல இந்த பாட்டு என்ன பாதாளம் ஏடினும் கீழ் சொற்கடிவு பாதமலர் போதார் புனி முடிவும் எல்லா பொருள் முடிவே என்னம்மா அவன் எப்படிப்பட்டவன் கேட்டாரா அடி அடி அடின்னு திருவடியை பார்த்தோம்னு சொன்னா எல்லா உலகத்துல பொருள் ஒவ்வொரு பொருள் சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல அந்த பொருளையும் தாண்டி கீழே இருக்கிறான் அந்த பொருளுக்கு அப்பாற்பட்டிருக்கிறான் அதே போல அவனுடைய பாதாளத்தை பாது முடி அப்படி இருக்கு பாதாளம் சொன்னோம்னா போய் போய் போய் போய் போய் கீழே எது வரைக்கும் சொன்னார் இது கீழே இது கீழே இது கீழே இன்னும் அப்படின்னார் சொல்ல தெரிஞ்சு அது கிடையும் இருக்கு அப்படின்னார் அப்போ அவன் திருவடி எங்க இருக்குன்னா சொற்கழிவு சொற்கழிவுன்னா என் வாயினால சொல்லுவதற்கு இயலாமல் இருக்கிறது அப்படிப்பட்ட திருவடி பாதாளம் ஏழினும் கீழ் என்று சொன்னோன்னு அப்ப பாதாளம் தெரியுது அதுக்கு ஏழுன்னு தெரியுது அந்த ஏழுல கீழே இருக்குங்கிற கீழே எங்க இருக்கு அந்த கீழே எங்க இருக்குன்னு தாண்டி சொல்ல தெரியல சொற்கழிவு இதுக்கு கீழே இருக்குன்னு தெரியுது அந்த அந்த கீழே எந்த இடத்துல இருக்கு தெரியலம்மா தெரியலம்மா முடிமா போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே மேல என்ன இருக்குது மின்னுலகம் அதுக்கு மேல என்ன இருக்குது கொஞ்சம் சாதாரணம் அதுக்கு மேல என்ன இருக்குது அது சொல்லியிருக்காங்க நீர் இருக்கும் நிலம் இருக்கும் நெருப்பு இருக்கும் காற்று இருக்கும் காற்று இயக்கமும் இல்லாத இடம் அதுக்கு மேல என்ன ஐயோ இந்த காற்று இயக்கம் இல்லாத இடம் தெரியுது அதுக்கு மேல சொல்ல தெரியலடி போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவி இந்த பொருளுக்கெல்லாம் காற்று நிலம் நீர்த்தி வழி வெளி என்று சொல்லுகிறியே இந்த இருக்கிற அந்த ஐம்பெரும் பூதங்களையும் கடந்து நிற்கிற முடியும் இப்படி இருக்கும்போது அவனை போய் நாங்க என்ன ஏது அவன் ஊருன்னு கேட்கிற நான் எந்த ஊரண்டி சொல்றது எந்த ஊரண்டி சொல்றது அப்ப இது ஊர் என்பதற்கு விடை எந்த ஊர் என்பதற்கு விடை இந்த ரெண்டு வரியும் அவன் அடியோ இந்நேரம்தான் இருக்கிறது என்று முடிவா சொல்ல தெரியும் அதே பொருளுடைய முடியோ பொருள்கள் பொருள்கள் சொல்லும் போது ஐம்பெரும் போதும் சொல்றோம் அதுக்கு மேல இந்த பொருளுக்கு மேல இந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியல இப்படி அவன் திருவடியும் திருமுடியும் இருக்கின்ற பொழுது அவனுக்கு எந்த ஊர்னு சொல்லதடி திருவண்ணாமலைன்னு சொல்ல முடியுமாடி திருப்பனந்தாள்னு சொல்ல முடியுமாடி தருமபுரம்னு சொல்ல முடியுமாடி லண்டன் சொல்ல முடியுமாடி ஏது அவன் இப்ப அந்த பிள்ளைகள் கேட்டது ஏது அவன் ஊர் என்று சொல்லிச்சு இந்த பாட்டி இப்படி இருக்கும்போது ஏது அவன் ஊர் அதுவே விடை ஆயிட்டுதுன்னு நீங்க இப்படி சொன்ன கேள்வி இப்படி சொன்ன விடை இப்படி ஒரு பாட்டு சொல்லுங்க நம்ப ஏது அவன் ஊர் பிள்ளைகள் கேட்குது எந்த ஊருமா அப்படின்னு ஏத அவன் அவன் திருவடி தான் அப்படி கீழே இருக்கடி சொல்ல தெரியலையாடி முடியும் தான் பொருள் பொருளுங்கிற அந்த முள்ளுக்கு மேல சொல்ல தெரியலடி ஏத அவன் ஊர் இப்படி ஒரு வினா விடை இருக்குமா ஒரே சொல்தான் பெண்கள் கேட்டால் வினாவாகிறது பாட்டி சொன்னா விடையாகிறது வினா ஆகின்ற பொழுது இப்படி கேட்க வேணும் விடை சொல்லும் போது இப்படி ஒரு பாட்டு இருக்க என்னமோ எழுதி வச்சாங்க இதெல்லாம் தமிழம் படிப்பான் பின்னால வருவான் வளருவான் நினைத்தார்கள் நினைத்தார்கள் ஆனா நல்ல வேலை திருவண்ணாமலை நினை ஆனா பெரும்பாலும் நினைக்கிறேன் ஒரு பக்கம் இப்படி குடிச்சவரா போறது இருக்கு ஒரு பக்கம் ரொம்ப அழகா இல்ல இப்ப நம்ம இவங்க கூட போனதெல்லாம் துலாவூர்னு குண்டக்கம் வந்திருந்தாங்க ஏழாம் திருமுறையை ஒரு அஞ்சு நாள் தொடர்ந்து சொல்லுங்க இந்த பதினோராம் திருமுறைய ஒரு ஆறு நாள் நாற்பது நூல் இருக்கு காலையில சரியா பத்துக்கு பிடிச்சோம்னா ஒரு மணி மீண்டும் ரெண்டரை மூணுக்கு பிடிச்சா அஞ்சரை அப்பவும் முடியல அது இல்லவா முடிச்சோம் முடிக்க முடியாம அப்படி பதினோராம் திருமறை கேட்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஆகவே பதினோராம் திருமணம் கேட்கறதும் இல்லை ஒண்ணும் இல்லை இப்படி இருக்கும்போது முன்னை பழம்போ பாதாளம் எடினும் கீழ் சொற்கறிவு பாதமலர் என்று சொல்லவும் திருவடி சொல்ல முடியாமலும் போதார் புனிமுடியும் எல்லா பொருளின் முடிவும் என்று சொல்லுகின்ற பொழுது எப்படிம்மா எந்த ஊருமா நான் அவருக்குன்னு சொல்லுவோமா ஏண்டியம்மா கேக்குறீங்களே ஏது அவன் சொல்ல தெரியும் சரி அடுத்த கேள்வி என்ன ஏது அவன் பேர் முன்ன போங்க பேதை பால் திருமேனி ஒன்றல்லன் ஏண்டி நீ நீ நான் எல்லாம் பொண்ணா பிறந்துட்டோம் இந்த அங்க போறார் குருக்கள் அவர் வந்து ஆணா பிறந்துட்டார் ஆணா பிறந்தா ஆண் பேர் வைக்கலாம் பொண்ணா பிறந்தா பொன் பேர் வைக்கலன்னா நம்ம பெருமான் தான் ஒரு பக்கம் பொண்ணும் ஒரு பக்கம் ஆணுமா இருக்கிறான் ஏது அவன் பேர் எப்படி பேர் வைக்கிறது ஏது அவன் பேர் வினா இங்க ஏது அவன் பேர் என்ன பேர் வைக்கலாம் புனிதவதின்னு வைக்கலாம் அப்படின்னா சரி நல்ல காரைக்கால் அம்மையார் பேர் தான் அது அம்மாவுக்கு சரி அப்பாவை பிடிக்கலையே திருநாவுக்கரசுன்னு வைக்கிறது சரி திருநாவுக்கரசு இந்த ஆம்பளை வடிவை குறிக்கும் பொண்ணை எப்படி குறிக்கும் என்ன பண்ற அதனால ஏது அவன் பே ஒரு வடிவு இல்லையே பாப்பேன் ஒரு பக்கம் பெண்ணா ஒரு பக்கம் ஆனா மேலே ஒரு கங்கை வச்சுக்கிட்டு அங்க ஒரு பெரிய வச்சுக்கிட்டு ஊர் எழுதியான்னா நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனி எங்க சுடுகாட்டுல போய் சரி அங்க யாருன்னாரு நம்ம திருவண்ணாமலை அன்பர் இருந்தா நம்ம போகலாம் எல்லாம் பேய் நீமா இருக்கு அதுக்கு என்ன கச்சேரி நடக்குதுங்க எப்ப ராத்திரி பன்னெண்டு மணிக்கு இவர் கொஞ்சம் நேரம் பாடுவார் அதுக்கெல்லாம் ஆடும் எது பேயெல்லாம் அதுக பாடும் இது ஆடும் ஏன் சார் இதெல்லாம் எங்க பாத்தீங்க இதுல திருமுறையில் பூத இனப்படை நின்று இசை பாடவும் ஆடுவர் இவர் இசை பாட அது ஆடும் இசை பாடவும் ஆடுவர் அது இசை பாட இவர் ஆடுவர் <laughs> அதனால மாத்தி கொஞ்சம் கொஞ்ச நேரம் இப்படி இருக்கிற ஒரு ஆளா இருக்கும்போது என்னடி பேர் சொல்றது ஏது அவன் பே முடியாது இரண்டாவது வினாவுக்கும் விடை முடியாது அடுத்தது மூன்றாவது வினா யார் உற்றார் யார் அயலார் அப்படின்னு கேட்டார் இங்க உற்றார சொன்னா அயலார் புரிஞ்சு போகுது இல்லைங்களா அயலார் சொன்னா உற்றார்னு புரிஞ்சு போகுது அதனால ஒன்னு சொன்னாலே இன்னொன்னு புரிஞ்சு போகுது ஆனா யார் உற்றார் யாரு பாட்ட மேலப்படி அப்படின்னார் என்னது வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோடன் தொண்டருளன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாரும் வேதங்களை பாட்டு வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியணி வேதங்கள் நான்கு அது பாட்டுது பெருமானி பெருமானின்னு போற்றுது போனா கூட அது போற்ற போற்றவர் என்னாரு ஓங்கி ஐயா என ஓங்கி ஓங்கிறான் ஐயா என ஓங்கி உயரமா போயிட்டே இருக்கும்போது வேதங்கள் ஐயா ஐயா ஐயாங்குது அப்புறம் ஆழ்ந்து கீழே போயிட்டே இருக்கிறான் ஐயா ஐயா அகன்று ஆழமா போக போக ஐயா நுண்ணியணி திருவாசனம் எப்படி பார்த்தீங்களா வேதங்கள் கூட ஒரு பக்கம் ஆழ்ந்து போகுது இன்னங்கன்னு காணல உச்சில உயர்ந்து பறந்து பறந்து போகுது காணல அகலமா எங்கேயும் பரவி பார்க்குது காணல நுணுகி பார்க்குது காணல அப்போ வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகண்டு நுண்ணியணி என்று வே வேதமே சொல்ல முடியாத போது நீ ஏண்டி யார் உற்றார் யார் அயலார் அவருக்கு யார்கிட்ட சொல்றது உற்றவங்க என்னாங்க அயலார் உற்றார் யார் உளரோ நமக்கு அப்படித்தான் ஆமா எப்ப இப்ப உற்றாருன்னா சார் நீங்க அப்படி சொல்லிடாங்க சார் எங்களுக்கு ஒரு கல்யாணம் சாதாரண ஒரு குழந்தை பிறந்து அந்த மாதிரி பத்தாம் நாள் வீட்டுக்கு அழைச்சோம்னா கூட ஒரு மூட்டை அடிச்சு வடிக்கணும் அவ்வளவு சுற்றம் எங்களை போய் உற்றார் யாருன்னு கேக்குறீங்க திருநாவுக்கதாரம் பொறுத்திருந்து பதில் சொல்ல நான் இப்போவா கேட்கிறேன் உங்க வீட்டுல குழந்தை பிறந்து பேத்தி குழந்தை இருக்கு பேரம் பிறந்து உயிர் கொண்டு போகும்பொழுது கேட்கிறேன் உற்றார் யாருன்னு இப்ப இருந்து கேட்டோம்னா ஒரு மூட்டை அடிச்சு உனக்கு தேவைப்படுது உன் உயிரை கொண்டு போகும் பொழுது உற்றார் யாருளரோ கொஞ்சம் வேகமா வேகமா காலையில விட்டது நாத்தடிக்கும் சீக்கிரம் போகும் முண்டிங்க வச்சவன்னு இது வரைக்கும் பேரன் வந்திருக்க மாட்டான் அது ஏன் தம்பி எல்லாம் உண்மையாலதான் பெரியவர் தாத்தா தாத்த பேரப்பைய பையன் அப்படின்னா அதனால அவனுக்கு ஆளுக வருதோ வள்ளிய வரவழைச்சுக்கிட்டு வை வை என்ன பண்றது போயிட்டாங்க வை அப்படி அப்படி வச்சிட வேண்டியது வச்ச உடனே திரும்பியும் பார்க்காம போகணும் திரியும் பார்க்காம சரி கூட இருந்தவங்க எல்லாம் பணமெல்லாம் பட்டுவாடா பண்ணிவிட்டு அது பட்டு வட்டி இருப்பாங்க முடிஞ்ச உடனே எங்க சார் எங்க குடிக்கிறது பைப்படியிலயா அல்லது எங்க குளத்திலையா எங்க தண்ணி இருக்கிறது அது குளிப்பாங்களாம் குளிச்சு தலை தோட்டும் போது திருமூலர் நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே இந்த தண்ணியில முழுகிற வரைக்கும் இந்த சிந்தனை இருக்கும் யாரு காட்டுல இருக்கிற பயலை பத்தி இந்த தண்ணியில முழுகிட்டா சரி ஏ சார் எங்க சாப்பாடு இருக்கு ஒரு சாம்பார் ரசம் போதும் பாயசம் போடுவான் அவன் எரியலாம் பாவம் மனுஷன் ஒரு ஆளு நேற்று வரைக்கும் நம்மோட இருந்து எரியறதுக்குன்னு இவருக்கு வந்து எங்க சாப்பாடு அப்படி யாராவது சொன்னா கூட சரி சார் அவர் சாப்டர் முடிஞ்சு போச்சு இது நம்ம சாப்டர் உற்றார் யாருளரோ நம்ம கதியும் அந்த கதி தான் இப்ப வேணா இருக்கலாம் ஒரு ஒரு ஒரு மூட்டை அடிச்சு வடிக்கிற அளவுக்கு சுற்றத்தா இருக்கலாம் அன்னைக்கு யாரும் ஒருத்தர் வரல உற்றார் யாரும் இல்லை அயலாரும் இல்லை நமக்கு உற்றார் சொன்னால் அயலார் இல்லை நாம அந்த கை தான் சிவ சிவ அதனால வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உழவா ஒரு தோடன் தொண்டருடன் முன்னெல்லாம் ஒரு தோடன்கிறது ஒரு நண்பன் சொன்னோம் இப்ப அதுக்கு ரொம்ப பண்டிதமணி கதிரேஞ்செட்டியார் தான் அதுக்கு வேற கூட சொன்னார் அவனுக்கு யார் விட்டார் யாரா எல்லாருங்கிறீங்க இந்த வேதம் விண்ணோ மண்ணோ இதெல்லாம் சொல்லி முடியாதுப்பா அவ்வளவு பேர் அவனுக்கு உறவுதாங்க ஒரு தோழன் தோழன்கிறது ஒரு ஒரு எண்ணிக்கைக்கு முடிவில்லாத சொல்லுக்கு தோழன்னு பேர் ஆமா இப்ப நீங்க கோடிங்கிறீங்க அப்புறம் அது வேற என்ன நூறு கோடி கோடியே கோடிங்கிறீங்க அதுக்கு மேல சொன்னா இதுக்கு மேல இன்னதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறதுக்கு தோழன்னு பெயர் அது போல இன்னொரு ரெண்டு சொல் இருக்கு தொல்காப்பியத்துல தான் இருக்கு தாமரைன்னு பேர் அவனுக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு தாமரை போடான் அப்படின்னா என்ன கணக்குல சொல்ல முடியாது தாமரை என்ற சொல்லுக்கு அப்படி இருக்கு தோடங்கிற சொல்லு இன்னும் வெள்ளம் வெள்ளமா கிடக்குதுப்பா அவனுக்கு அப்படின்னா அவனுடைய சொத்தை இன்னதுன்னு கணக்கு பண்ண முடியாது தாமரை வெள்ளம் ஆம்பல் ஆம்பலா இருக்குன்னு ஆம்பல் இதெல்லாம் போயிட்டு சங்க கால தமிழ் அவர் எவ்வளவுப்பா சுத்து இருக்கிறாரு ஏப்பா ஒரு ஆம்பல் தாண்டும்பா இப்ப விளங்க விளங்காது இவர் என்ன ஆம்பலுங்கிறாரு ஏன் தொல்லாபியத்தை படிச்சு சொல்லிச்சாதானே அதை கூட எப்படி சொன்னார் அவரு தாமரை வெள்ளம் ஆம்பல்னு சொல்லல அவர் அஞ்சு காசுல கல்யாணம் அதுல ஒரு வானி வேடிக்கை பண்ணாரு ஐ என்பது இறுதியாக வரும் ஒரு சொல் உண்டு அம் என்பது இறுதியாக வரும் சொல் உண்டு அப்புறம் அல் என்பதை இறுதியாக வைத்த ஒரு சொல் உண்டு அந்த சொற்கள் தான் இந்த அளவுக்கு மீறியவற்றை காட்டும் சொற்களாம் என்று பாடிட்டு போட்டாரு அப்ப ஐ என்பது இறுதியாக வருது என்ன தாமரை ரை ஐ அம்ங்கிறது வெள்ளம் அம்ங்கிறது இது பல்லுங்கிறது ஆம்பல் ஐ அம் பல் என வரும் இறுதி தொல்லாப்பியம் இந்த மூன்று எழுத்துக்களின் இறுதியாக உடைய சொற்கள் தான் அளவிறந்த எண்ணிக்கையை காட்ட வருவன தமிழ் ஆண்டது நம்ம முன்னோர்கள் ஆண்டது நம்ம பின்பற்றி தெரியாதனால இப்ப இதெல்லாம் இப்படி ஒரு சூத்திரமா தொல்லாப்பியமான்னு கேட்கிறோம் படிக்கல தொல்லாப்பியம் தான் இன்னைக்கு இருக்குல்ல பழமையான நூல் அதோட ஒத்த திருக்குறள் இந்த ரெண்டு தான் இன்னைக்கு தான் தமிழக இருக்கிற ரொம்ப மூலமாக ரொம்ப நூற்றாண்டு கடந்த இருக்கு இந்த ரெண்டையும் நம்ம திருக்குறள் படிக்கிறோம் ஆனா உண்மையை படிக்கிறது இல்லை வழியில போற வேண்டிய ஒரே எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம் இவன் எல்லாம் ஒரே ஆளுதான் இவனுக்கு என்ன தெரியும் உரையினா படையவங்க எழுதியிருக்கிறாங்க இருக்கிறாங்க அது உரை இதெல்லாம் சின்ன எழுதிய பெறுவர்களுடைய உரை நல்லவா இதெல்லாம் படிக்கணும் சிவ சிவ ஆகவே ஓத உல அப்ப வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருடன் இங்க தோழன்கிறது தோழன் அல்ல ஒரு தோழம் என்ற அளவுடைய தொண்டர்னர் அப்ப என்ன எடுத்தனாரு கணக்கில் அடங்காத தொண்டருடன் அப்படி இருக்கும்போது அப்ப அவனுக்கு தொண்டராயிருக்காதவங்களே யாரும் இல்லை ஏன் இப்ப இல்லைங்கிறாங்களே அதெல்லாம் வெளியில இல்லைங்குது உள்ள நல்ல திருநீர் பூசிக்கிட்டு இருக்குது சிவ சிவ ஒரு தோழன் தொண்டருளன் அப்படின்னாரு எனவே அவனுக்கு யார் உற்றார் யார் அயலார் என்று தெரிவதற்கு இவ்வளவு எண்ணிக்கையற்ற விண்ணும் மண்ணும் இப்படி எல்லாம் தோழர் இருக்கும் போது நிறைய அவருக்கு அந்த வேண்டி கொண்டு இருக்கின்ற பொழுது நீ எவன் நான் யார உற்றார் யார் அயலார்னு எப்படி நான் சொல்லுவேன் யார் உற்றார் யார் அவையலார் சரி இப்படி இருக்கும்போது ஏதவனை பாடும் பரிசு நீ எதை பாட முடியும் அவன் வடிவ பாடுவியா படிவு சொல்ல முடியாது ஏன் பாதாளம் அடி நீங்கள் சொற்கொள்வார் அல்லது குணத்தை சொல்லுவியா அவன் என்ன குணத்தன்னு அல்லது அவனை தண்ணியை சொல்லுவியா அவனு இப்ப அப்பர் சுவாமியில் வந்த இந்த பாட்டுக்கு ஒரு முடிவரை சொல்லணும் நீங்க சொல்லுங்க சுவாமி நீங்க அப்பர் நாங்கெல்லாம் லோயர் அப்படின்னு சரிப்பா இப்படியன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாரே அப்பர் சுவாமி தாண்டவம் இப்படியன் இந்நிறத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனார் இதான் அதுக்கு முடிவுரை இந்த திருவாசக முடிவு சொல்லணும்னா நம்ம சொல்லக்கூடாது ஐயா அந்த பாடல் முழுதும் என்ன சொல்லிட்டு இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் என்று எழுதி காட்டுவாங்க வணக்கம் திருவாசகத்துக்கு தாண்டகம் முடிவுரை அப்படி இருக்குது ரொம்ப அருமை இப்போ அப்படியான அந்த பெண்கள் என்னதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டா அவனுக்கு ஊரும் இல்லை பேரும் இல்லை உற்றாரும் இல்லை அயலாரும் இல்லை தாயும் இலி தந்தையிலி தாந்தனியன் காணேரி அதாண்டி தெரிஞ்சுக்கிட்டோம் ஏ இது ரொம்ப காமன் நேரம் அரை மணி நேரம் ஆச்சுது பாட்டி உங்களாலதான் தான் பாட்டி எங்க இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு ஆமாப்போ என்னமோ எனக்கு தெரிஞ்சது என்னமோ இந்த சின்ன பிள்ளைங்க இப்படிலாம் காலையில வந்து கேட்டீங்களேடி இது வரைக்கும் யாருமே கேட்கல அப்படின்னாரு அதுதான் பாட்டி உங்களை தான் பாட்டி கேட்டு நினைச்சேன் பாட்டி இப்போ எங்களுக்கு எல்லாம் வழங்கி போச்சு பாட்டி அப்படின்னாரு சமத்துடி சமத்து ராஜா எல்லாம் சமத்து போயிட்டாங்கப்பா போயிட்டாங்க எல்லாம் போயிட்டு நடிக்கலாம் சார் எல்லாம் நேரம் எங்கே சொல்லிட்டு அப்படின்னாரு ஏய் பாருங்கடி குளம் வந்துட்டு இருப்பான் இதுல இருந்து பதினெட்டாம் பாட்டு வரைக்கும் குளத்துல நீராடல் எப்படி இருக்கு பாருடி திருவாரூர் குளம்படி திருவாரூர் எப்படி இருக்கு இப்ப திருவாரூர் குளம் தண்ணி இல்ல அந்த பழைய திருவாரூர் குளம் தண்ணி அப்படியே குளமும் பெருசு திருவாரூர் குளம் தண்ணியா அப்படி அப்படியே அப்படி மேல வரைக்கும் எல்லையில அப்படியே இருக்குது யாரும் அங்க எல்லாம் பல்லுகள் வளர்க்க மாட்டான் தண்ணி எடுத்துட்டு போய் வெளியில பல்லு விளக்குவான் அப்போ கணத்துக்கு இதுக்குள்ள குளத்துக்குள்ள பல்லு விளக்கப்படாதுன்னு தெரியுது வேஸ்ட் துவைக்க மாட்டான் நீராடுதல் மட்டும்தான் செய்வான் மற்றதெல்லாம் கொண்டு பக்கத்துல இருந்து ஒரு பக்கெட் எடுத்துட்டு போய் தண்ணிய பக்கத்துல குளிச்சு வந்து வாயெல்லாம் குளிச்சுட்டு போவான் அப்படி அப்படி அப்படி வச்சிருந்தோம் தண்ணி தூய்மை அந்த குளம் அந்த குளத்தை நீங்க வேற உலகத்துல பாக்காட்டியும் இந்த திருவாசகத்திலேயாவது பாருங்க எப்படி குளம் அப்படின்னாரு மொய்யா தடம் பொய்கை தடம் பொய்கை தடம்னா நீண்டன்னு அர்த்தம் நம்ம தடம்னா இப்ப வழின்னு அர்த்தம் சொல்லாப்பியம் வரல தடவும் கயவும் நலியும் பெருமை தட கய நளி இந்த மூணு சொல்லுக்கும் பெரியன்னு அர்த்தம் எங்க அப்படின்னு விட்டு தொலைச்சதுனால இதெல்லாம் கடுமையா போச்சு இல்லைன்னா அதெல்லாம் தொல்லாப்பியம் போற போக படிச்சுக்கலாமே மொய்யா தடம் பொய்கை பெரிய குளம் திருவாரூர் குளம் மொய்யார் அப்படின்னா எல்லாம் மொய்னு சத்தம் இருக்குது ஏன் ஆங்காங்கு பூக்கள் வண்டினங்கள் இதெல்லாம் இருக்குது அதனால வண்டுகள் மொய்ன்னு சத்தம் கேட்டிருக்கேன் அரே பாரடி மொய்யாத்தடம் பொய்கை அதுல சிலதெல்லாம் கொஞ்சம் இந்த இது வந்து குளிர்காலத்துல குளிக்கிறதுன்னா எல்லாரும் கொஞ்சம் கஷ்டப்படும் நீங்க அது ஹாஸ்டல் இருக்கணும் அங்க பழகினீங்கன்னா திருப்பனந்தாளில் நாங்கெல்லாம் படிக்கும்போது ஒரு பையன் இப்ப சென்னையில இருக்கிறான் பெரம்பூர்ல இருக்கிறான் அவங்க அது மாதிரி இங்க மொய்யார் தடம் பொய்கை அப்படி நல்ல நீண்ட பொய்கை தண்ணீர் நிறைந்த பொய்கை பையன் அப்படி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கிற பைகி அப்படி நல்ல தூய்மையான பைகி அதுல எப்படினாரு போய் அப்படியே உடம்போட குளிக்கிறது அப்புறம் மூக்கெல்லாம் அப்படி தொட்டுக்கிறது அப்புறம் நினைக்கப்படாது நினைச்சாதான் நீர் கொள்றது ஜுரம் வர்றது சொல்லியிருக்கேன் பல முறையும் சரிங்களா எங்கள் தந்தையார் சொன்னதை நான் கடைப்பிடிக்கிறேன் அதனாலதான் கூடுமான வரை திருவருளால இந்த கொக்கன கோயம்புத்தூர் தண்ணி ஈரோடு தண்ணி சிவகாசி தண்ணி இல்லைங்களா திருவண்ணாமலை தண்ணி ரத்தனகிரி தண்ணி இல்லைங்களா சென்னை தண்ணி ஒன்றும் பண்ணலை இதுவரைக்கும் ஐயா வெந்நீர் வேண்டாம் சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி அப்படியே சொல்லிவிடுறது எனக்கு சீத புனலே போதும் வெந்நீர் வேண்டாம் என்ன பண்ணணும்னா இறங்கி பக்குன்னு இறங்கணும் இடுப்பளவுல அப்ப நாங்க அப்பா சொல்லியிருக்கிறாங்க ஒரு விதமான ஒரு இந்த மந்திரத்தை அப்படியே அதுல அப்படி போட்டுட்டு திருவைந்தலத்தை சொல்லிவிட்டு இப்படி வச்சு இப்படி மூக்க நல்லா சமய திருக்குறள் சமய திருக்குறள் இந்த ஈரத்துணியினால துணியினால நீங்க வந்து தோட்டினீங்கன்னா நாயின் நாக்குக்கு சமானம் இது ஆடவருக்கு உண்டு பெண்களுக்கு உண்டு காஞ்ச துணியை தோட்டணும் ஈர துணியால் தோட்டினா நாயின் நாக்குக்கு சமானம் செஞ்சு பார்த்தீங்கன்னா அருமையா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நல்லா குளிர் தண்ணியில குளிக்கலாம் உண்மையா குளிர் தண்ணி தான் குளிக்கணும் முடியாததுக்கு தான் வெந்நீரை தவிர கூடுமான வரைக்கும் குளிர் தண்ணி தான் நல்லது இதை புனலாடி சிற்றம்பலம்பாடிங்கிற மாதிரி அதுதான் அதனால பொய்யார் தடம் என்ன பண்ணணும் ஏய் கரையில இருக்காங்க இறங்கடிக்கிற புக்கு என்ன பண்ணுனாரு சின்ன பிள்ளைங்க தானே அதனால நல்ல முதல்ல தலையை தேய்ச்சி குளிச்சுட்டு முகேர் என்ன கையால் குடைந்து தண்ணி என்ன பண்ணுவாங்க கேட்டா சும்மா இருக்காது சின்ன பிள்ளைங்க தானே அப்படி தண்ணி இப்படி எடுத்து அடிச்சதுன்னா அவன் மூஞ்சியில போடும் அவன் எப்படி அப்புறம் அவன் சும்மா இருப்பா இப்படி அடிப்பான் இது அடி போடி அப்படி இதெல்லாம் விளையாட்டு மொய்யா தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி அருமை இப்படி அந்த மாதிரி தண்ணீர் விளையாடினா கூட அந்த விளையாடுகின்ற பொழுதும் பெருமானுடைய திருவடியை பாடி திருவடியை பாடி அப்ப எந்நிலையில் இருந்தாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னியசீர் சீர் சங்கரந்தால் மறவாமை பொருள் பன்னெண்டாம் திருமுறை சேர்க்கல அதனால குளமா இருக்குது குளிக்கிறோம் குளிக்கிறோம் விளையாடணும்னாலும் கூட விளையாட்டிலும் கூட என்ன பண்ணணும் கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி அப்படிப்பட்ட பெண்களாம் நல்ல சமய உணர்வுடைய பெண்கள் கடல் பாடி ஐயா வழியடியோ வாழ்ந்தோங்கான் அருமை பெருமானி நாங்க மட்டுமா அடிமை இல்லை என் தந்தை உனக்கு அடிமை எங்கள் பாட்டனார் உனக்கு அடிமை பாட்டனுக்கு தந்தை உனக்கு அடிமை அவங்க அப்பா உனக்கு அடிமை அவர்கள் அப்பா உனக்கு அடிமை அது போல ஐயா வழியடியும் வழி வழியாக உன்னத்தவர் எங்களுக்கு ஆண்டான் யாருப்பா நீதானப்பா ஆண்டான் நாங்க அடிமை தானப்பா அதனால ஐயா வழியடியோம் வாழ்ந்தோங்க உன்னுடைய அருளால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அருளால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆரடல் போல் செய்யா ஆர் அடல் போல் செய்யா அப்படின்னார் ஆர் அடல்னா என்ன ஆறுனா நிறைந்த அடல்னா நெருப்பு நெருப்பு எப்படி சிவப்பா எரியுமோ அது போல பெருமான் மீனி சிவப்பா இருக்குமா அந்த நெருப்பு மாதிரி சிவந்து இருக்குமா ஆரலல் போல் செய்யா வெந்நீர் ஆடி நல்ல நாம எப்படி திருநீரிட்டு இருக்கோமோ அது போல பெருமானும் திருநீரிட்டு இருப்பானா வெந்நீர் ஆடி செய்யா வெந்நீர் ஆடி செல்வா செல்வானர் எந்த செல்வன் டாட்டா பிர்லா செல்வம் இல்லை இவங்கிட்ட பார்த்தோம்னா இன்னும் அமெரிக்காவில் இன்னும் பெரிய செல்வம் இருப்பான் அங்க பார்த்தா இன்னொருத்த கனடாவில் இன்னும் பெரிய செல்வம் இருப்பான் இந்த செல்வம் இல்லை மேலும் இது ஒரு காலத்தில் நிலைக்காது செல்வன் முத்தி செல்வன் முத்தி செல்வன் அந்த செல்வம் தான் வேற ஒரு பயத்தையும் இல்லை அவங்கிட்ட தான் இருக்கு ஞான சம்பந்தர் இது அடியேன்னு சொல்லி இருக்கிறேன் அப்படின்னா சென்றடையாத திருமுடையானே எந்த ஊர்ல சாமி திராப்பள்ளி குன்றுடையானி திருச்சிராப்பள்ளி தாய்மான சாமி திராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிரும் ஞானசம்பந்தர் பாட்டு அதனால அவன் அப்படியெல்லாம் எப்பொழுதும் செல்லும்னா முத்தி செல்வத்தை உடையவன் திருமருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா நீ இப்படிப்பட்டவனாரு எங்க அம்மாவுக்கு சின்ன எடை மருங்குள்னா இடை சின்ன எடை அவ எப்படி இருப்பா திருமருங்குள் மையார் தடங்கன் கண்ணங்கரேன்னு இமைய இருக்கும் நீண்ட கண் இருக்கும் எங்க அம்மாவுக்கு அல்லவா மடந்தை சின்ன பொண்ணு அந்த பெண்ணுக்கு மணவாளா என்றும் கணவனாக என்றும் பிரியாதிருக்கின்ற பெருமானி மணவாளா ஐயானி ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தோடிந்தோம் இதெல்லாம் சித்தாந்த கருத்து ஐயானி ஆட்கொண்டருளும் விளையாட்டில் பெருமானி நீ செய்யறதெல்லாம் விளையாட்டு எல்லாம் விளையாட்டு என்ன அவன் செய்யறான் படைக்கிறான் காக்கிறான் ஒரு காலத்தில் அழிக்கிறான் நடுப்புற அந்த வினை நீக்கத்து வினை கொடுப்பதற்காக மறைக்கிறான் மறைச்சு அவனுடைய அருள்றான் ஆக தொழில் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அஞ்சு தொழில் செய்யறான் இந்த அஞ்சு தொழில் எப்படி செய்யறானா விளையாட்டா செய்யறான் என்ன விளையாட்டுனாரு எளிமையா செய்யறான் எளிமையா செய்யறான் அப்போ நீ ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் இந்த இந்த செயலாம் எப்படி செய்வாய் விளையாட்டில் தொடர்ந்து சொல்ல பாருங்க எப்படியா நீங்க வந்து திருவண்ணாமலையில இருந்து போலூர் போனீங்க நடந்து அப்படின்னாரு என்ன பண்றது அஞ்சாறு பஸ் நின்னும் காணும் விடிய காலம் மணி நாலு மணி அவரும் நல்லா தெம்பா இருந்தாரு ஐயா அந்த காலத்துல ஒரு காலத்துல போலூர்